لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாகிய அல்லாஹத்து சுபஹானஹுவ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லா சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் உல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையீதுல் கவுனைன் சையீபுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தபு தாபியங்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் ஹயாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜிம்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் ரபுல் ஐஜத் அல்லாஹ் இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹாக்கு சுபகான தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இத்தகுல்லாக ஹைத்தமாகும் கண்ணியமிக்க கனவான்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹோ அம்மன வாலுஹோ துலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு சுருக்கமான ஒரு குறுகிய கால ஒரு வாழ்க்கைய ரபுல் ஆலமின் அல்லாஹ் ஆகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக ஒரு மனிதனுக்கும் தந்திருக்கிறார் ஏன் துனியாவுடைய வாழ்க்கைய ஆகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் என்பதாக சொல்றோம் என்றா துனியாவுடைய வாழ்க்கைக்கு பின்னால அல்லாஹுக்கு சுபகான ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை தான் ஆலமுல் பர்தி என்று கபருடைய வாழ்க்கை இந்த கபருடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் சலாமத்தாக இருக்கணுமா அவருடைய வாழ்க்கை இடேற்றமான முறையில் அமையணுமா அவருடைய வாழ்க்கையில முன்கர் நக்கீருடைய கேள்வி கணக்குக்கு லேசான முறையில பதில் கொடுக்கணுமா அவருடைய வாழ்க்கை சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையாக மாறணுமா ஒவ்வொரு மனிதனும் துனியாவுடைய வாழ்க்கைய ஆகப்பெரிய சந்தர்ப்பமாக பயன்படுத்துறது ஆக முக்கியம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அது மாத்திரமல்ல ஆலமுல் பர்தக் என்று செல்லக்கூடிய கபருடைய வாழ்க்கைக்கு பின்னால அல்லாஹப்பு சுபகான ஒவ்வொரு மனிதனையுமே மஷருடைய மைதானத்தில் எழுப்பாட்டுவான் அந்த மஷருடைய மைதானத்துடைய பயங்கரம் இருக்குது அந்த பயங்கரத்துல இருந்து ஒவ்வொரு மனிதனும் வெளியே வரணும் என்றார் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹுவால கேட்கப்படக்கூடிய நாலு பயங்கரமான கேள்விகளுக்கு லேசாக பதில் கொடுக்கணும் என்றார் ஒவ்வொரு மனிதனுடைய நன்மையுடைய தட்டு பாரத்தால கணக்கணும் என்றார் ஒவ்வொரு மனிதனும் சிராத்துல் முஸ்தகைம் என்று செல்லக்கூடிய பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து சுவர்க்கவாதியாக மாற வேண்டும் என்றாலும் ஒவ்வொரு மனிதனும் துனியாவுடைய வாழ்க்கையை சந்தர்ப்பமாக எடுக்கிறதாக முக்கியம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எந்த வாழ்க்கையை நாங்க சந்தர்ப்பமாக எடுக்கணுமோ எந்த வாழ்க்கையை நாங்க அமானிதமாக எடுக்கணுமோ எந்த வாழ்க்கையை கொண்டு ஆசிரத்துக்கு தயாரிப்பு செய்யணுமோ அந்த வாழ்க்கையை தான் வீணாக கழிச்சு கொண்டு இருக்கிறோம் அந்த வாழ்க்கையை தான் விளையாட்டாக கழிச்சு கொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்லா பாதுகாக்கணும் ஒரு மனிதன் துணியால வாழக்கூடிய நேரம் தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் தன்னுடைய மனம் போன போக்கில அல்லாவுடைய கட்டளை அவர் வாழ்க்கையில எடுத்து நடக்க தயார் இல்ல நபியுடைய வாழ்க்கை வழிமுறை அவருடைய வாழ்க்கையில இல்ல அல்லாவுக்கு பயம் இல்ல சொர்க்கத்தை அடையணும் என்ற ஆசை இல்ல நரகத்தை கண்டு பயம் இல்ல இந்த மாதிரி இல்லாம அவருடைய மனம் போன போக்குல துணியால வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு ஒரு மனிதன் இந்த நிலைமையில மௌத்தாகித்தான் என்றா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அவன் ஒதுங்கக்கூடிய இடம் இருக்குதே ரொம்ப பயங்கரமான இடம் குரான்லயும் அல்லாஹ் சொல்றான் வபுர்ரிசத்தில் ஜஹீமு லிமன் யரா فأما من طغى وآثر الحياة الدنيا துனியால வாழக்கூடிய நேரம் தன்னுடைய மனோய்ச்சியின் பிரகாரம் வாழ்ந்தவங்க வரம்பு மீறி வாழ்ந்தவங்க அவங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் தக்குவாவாரியாக இருப்பாங்க ஆனா வெளியில போனா அந்த தக்குவா இல்லாம பேசுது ஊருக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் நல்ல மனுஷனாக இருப்பாங்க ஆனா வெளிநாடுகளுக்கு போனேண்டா பாவத்துல ஈடுபடுவாங்க இந்த மாதிரி மக்கள் வரம்பு மீறி வாழக்கூடியவங்க இந்த மக்களுக்கு அல்லாஹத்து சுபகான நரகத்தை முன்னுக்கு காட்டுவார் இவங்க எல்லாம் யாரண்டா இவங்க எல்லாம் வரம்பு மீறின மக்கள் துனியால வாழக்கூடிய நேரம் ஒரு கோட்பாட்டுக்குள்ள இல்லாத மக்கள் இவங்க ஒதுங்கக்கூடிய இடத்தை பத்தி எல்லாம் குரான் சொல்றான் இவங்க ஒதுங்குற இடம் இருக்குதே அவங்க ஒதுங்குற இடம் தான் நரகம் என்று எல்லாம் சொல்றான் சுபஹான் அல்லா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அதே குரான்ல அல்லாஹ் சொல்றான் துனியால வாழக்கூடிய நேரம் அல்லாவுடைய பயத்தோட வாழ்ந்தாங்க அவங்களுடைய மனம் போன போக்குல துணியால வாழ வாழும் இந்த துனியாவுடைய வாழ்க்கை ஒரு சோதனை இந்த சோதனைக்கு பின்னால நிரந்தரமான வாழ்க்கை இருக்குது அந்த நிரந்தரமான வாழ்க்கை சாதகமான அமையணும் என்றா இந்த துனியாவுடைய வாழ்க்கை சீராக இருக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாங்க நினைக்கிறத விடவும் பயங்கரமான இடம் தான் நரகம் சில மக்கள் சும்மா சர்வ சாதாரணமாக செல்றாங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கே போனா நரகத்துக்கு யார் தான் போறது கொஞ்சம் நாங்களும் வைத்து பார்ப்போமே நரகத்துக்கு அப்படி என்னதான் நீக்குது குரான்லயும் சொல்லப்படுவது ஹதீஸ்லயும் சொல்லப்படுவது நரகம் என்ற என்ன அப்படி பார்த்துடுவோமே துணியால் எத்தனை சோதனையை கண்ணால காண்றோம் நரகத்தில் அப்படி என்ன பெருசா ஈக்க போகுது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நரகம் என்ற தலைப்பு இருக்குது அது ஒரு குத்துபால ஓதி முடிக்கிற விஷயம் அல்ல கிட்டத்தட்ட ஏழு நரகங்கள் இருக்குது இதை பேசணும் மாச மாசக்கணக்கு பேச முடியும் சுபகானம்லாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாங்க எப்படி நினைச்சிருக்கிறோமோ அதை விட பயங்கரமான இடம் தான் நரகம் எங்களுடைய கற்பனையை விடவும் பயங்கரம் தான் எந்த அளவுக்கு என்றா சுபஹான் அல்லா நபிசல்லாஹு அலேஹி வசல்லமோங்க நரகத்தை பத்தி தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சா நரகத்துடைய ஆழம் எப்படி இருக்கும் அது எந்த அளவுக்கு ஆழமானது சஹைஹான அதீஸ் தெளிவாகவே நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாங்க சஹீக் முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் ஒரு தடவை நபி சொல்லாஹு அலேஹி வசல்லமோ சஹாபாக்களோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறான் அந்த நேரம் வானத்துல பெரிய ஒரு அசரீர் ஒரு சத்தம் அந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவங்க கேட்கிறாங்க அது என்ன சத்தம் உங்களுக்கு தெரியுமா அது என்ன சத்தம் உங்களுக்கு தெரியுமா சொன்னாங்க அல்லாஹு ஆளும வரசூலும் எங்களுக்கு என்ன தெரியாதா ரசூல் அல்லா அது என்ன சத்தம் சொன்னாங்க ருமியபிஹி அல்லாஹுக்கு சுபகான ஒரு கல்ல எழுபது வருடங்களுக்கு முன்னால சில அறிவிப்புகள் எழுபதினாயிரம் வருடங்கள் சில அறிவிப்புகள் எழுபது வருடங்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே உண்மை அறிஞ்சவன் அல்லாஹ் எழுபது வருடங்களுக்கு முன்னால ஒரு கல்ல தூக்கி அல்லாஹுக்கால நரகத்துல போடுறான் அந்த கல் இருக்குதே நரகத்துடைய அடித்தளத்தை தொட்ட சத்தம் தான் அது சுமகான் அல்லாஹ் கணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த அளவுக்கு ஆழமானதுதான் நரகம் அப்படியே நவியோ கட்டம் கட்டமாக விளங்கப்படுத்தினாங்க நரகவாதிகளுடைய சாப்பாடு எப்படி இருக்கும் நரகவாதிகளோடு அல்லாஹ் எப்படி நடந்து கொள்ளுவான் நரகவாதிகளுக்கு என்னென்ன அதாபுகள் கொடுக்கப்படும் நரகவாதிகள் எப்படி எல்லாம் செஞ்சுவாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கட்டம் கட்டமாக தெளிவாக பகுதி பகுதியாக நபி அவங்க விளங்கப்படுத்தி காட்டினாங்க சுபகானம்தான் நாங்க கேட்கக்கூடிய நேரமே சில நேரங்கள்ல உள்ளங்கள்ல வரலாம் அடி நரகத்தில் இவ்வளவு வேதனைகள் இருக்குதா என்று சொல்லி நரகம் என்றாவே வேதனை தான் அதுலயும் கவலையான செய்தி என்ன தெரியுமா கவலைக்குரிய செய்தி என்ன தெரியுமா அல்லாஹு தாலா ஒரு நரகத்தை அல்ல ஏழு நரகத்தை படைச்சு வச்சிருக்கிறார் ஏழு நரகங்கள் ரொம்ப பயங்கரமான ஏழு நரகங்கள் எங்களுடைய கற்பனைக்கு மெத்தாத நரகங்கள் சுபகானல்லா அதுல முதலாவது பயங்கரமான நரகம் தான் நாங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக ஓதக்கூடிய சூறாக்கள் முதலாவது நரகம் தான் என்று சொல்லக்கூடிய நரகம் அதிபயங்கரமான ஒரு நரகத்துல முதலாவது நரகம் சுத்தமா குரான்ல அல்லாஹ் சொல்றான் வயலுள்ளி குள்ளி ஹுமதத்தில் லுமதா அல்லதி ஜமஅமாலஹு வஅத்ததா يحسب أن ماله أخلدا كلا لينبذن في الحطمة இந்த ஹுத்தமா என்ன தெரியுமா இந்த ஹுத்தமா என்று சொல்லக்கூடிய நரகம் எப்படியானது தெரியுமா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஹுத்தமா என்ற நரகத்தை அல்லாஹ் யாருக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் தெரியுமா يحسب أن مال الذي جمع ماله وعددا يحسب أن ماله وخلدا சில மக்கள் இருக்கிறாங்க சல்லிய சேர்த்து சேர்த்து வச்சிருப்பாங்க சல்லிய சேர்த்து எண்ணி எண்ணி பார்ப்பாங்க வஅத்தத அவங்க இன்னும் சொல்லிய அவங்க நினைச்சு கொண்டிருப்பாங்க யஹ்சபு அன்னமாலஹு அஹ்லதா இன்ஷா அல்லா இந்த சல்லி பணம் இருக்கிறதே காசு இது கடைசி மட்டும் என்னையோட இருக்கும் தரிப்பட்டு இருக்கும் பணம் இருந்தா துணியால வேண்டியோட சாதிக்கலாம் இப்படி நினைச்சு கொண்டிருப்பாங்களே இவங்களுக்காக வேண்டி நரகம் ஏற்பாடு இருக்குது சுத்தமா அதே போல அல்ல முதலாவது ஆயத்தில் சொல்றான் வயலுள்ளி குள்ளி உமதத்தில் உமதா அடுத்த மனுஷருடைய குறைய தேடுறாங்களே எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் நாங்க பேசுறது அந்த மனுஷன் தவற பத்தி தான் அவரு துணியால எவ்வளவு நலவு செஞ்சாலும் பிரச்சனை இல்ல நாங்க பேசுறது அவர் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டாரா என்ன இருந்தாலும் நீ இப்படி செஞ்சவன் தான் என்ன இருந்தாலும் நீ இப்படி நடந்தவன் தானே உனையால் எப்படி ஒண்ணு நடந்துச்சு தானே இப்படி குத்தம் சாட்டுறவங்க இருக்கிறாங்களே குறைகளை பேசுறவங்க இருக்கிறாங்களே அடுத்த மனுஷனுடைய குறைய துருவி துருவி ஆராய்றவங்க இருக்கிறாங்களே அவர்களுக்காக அவன் ஏற்படுத்தின நரகம் தான் சுத்தமா என்ற நரகம் சுபகானந்தா சில அறிவிப்புகள்ல வந்திருக்குது ஹதீஸ்கள்ல நபிசல்லாஹு செல்லம் அவங்க சொல்றாங்க இந்த சுத்தமா என்ற நரகத்தை விட்டும் மற்ற ஆறு நரகங்களும் பாதுகாப்பு தேடுது சுபகானந்தா நரகமும் இந்த சுத்தமாக வைத்து பாதுகாப்பு தேடுது ஏன் அல்லாஹு தொடர்ச்சியாக குரான் அல்லா சொல்றான் நாருல்லா நாருல்லாஹில் மூக்கதா அல்லாஹுவால மூட்டப்பட்ட நெருப்பு தான் சுத்தமா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த சுத்தமா என்ற நரகத்தை அல்லாஹ் கொஞ்சமும் ரெஸ்ட் எடுக்க விடுறல்ல கொஞ்சமும் ஓய்வெடுக்கல்ல தொடர்ச்சியாக மூட்டிக்கொண்டே இருப்பான் அதுதான் அல்ல அப்படி ஒரு வார்த்தை பாவிக்கிறான் தொடர்ச்சியாக மூட்டுவான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவி நல்லடியார்களே இந்த சுத்தமா இந்த நரகம் அல்லாவிடத்துல சொல்லுவோம் யா அல்லா என்னைய நீ தொடர்ச்சியாக ஊட்டி கொண்டிருக்கிறாய் எனக்கு கொஞ்சம் சரி ஓய்வு தர மாட்டியா எனக்கு கொஞ்சம் சரி ஓய்வு இல்லையா அந்த நேரம் தான் அல்லாஹு தாலா அந்த ஹுத்தமா என்ற நரகத்துக்கு சில சந்தர்ப்பங்கள்ல ஓய்வு கொடுப்பானாம் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க விலகப்படுத்தினாங்க அந்த ஹுத்தமா மூச்செடுக்கிறதுக்கும் நேரம் இருக்காது அந்த மூச்சை விடக்கூடிய நேரம் தான் துனியால சூடான காலம் விளையாட்டுக்குரிய விஷயம் அல்ல இது நான் என்னுடைய கையால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 விளங்கப்படுத்துறன் மூணாவது நரகம் தான் ஜஹீம் என்று சொல்லக்கூடியது அல்லாஹ் குரான்ல சூரத்து தகாபூர்ல சென்றான் அப்படியே ஓதி பாருங்க துனியால வரம்பு மீறி வாழ்ந்தவங்க துனியால அல்லாவுடைய கட்டளை புறக்கணிச்சு வாழ்ந்தவங்க அல்லாவுடைய கட்டளைக்கு மதிப்பு இல்ல நபியுடைய வாழ்க்கை வழிமுறை கேவலம் அவங்க எல்லாம் மீறி வாழ்ந்தவங்க கபர் அடையிற வரைக்கும் துனியாவுடைய வாழ்க்கை சொர்க்கம் என்பதாக நினைப்பாங்க இவங்களுக்கு அல்லா கொடுக்கிற நரகம் இருக்குதே ஜஹீம் என்று சொல்லக்கூடிய நரகம் இது மூணாவது நரகம் நாலாவது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நரகம் தான் ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய நரகம் குரான் அல்லாஹ் சொல்றான் வஜீ சூரத்துல் பஜர்ல அல்லா சொல்றான் இந்த ஜஹன்னம் என்ற நரகத்தை எழுபதாயிரம் கடிவாளங்கள் இருக்குது அந்த எழுபதாயிரம் கடிவாளங்களையும் எழுபதாயிரம் மலக்குமார் பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க கையாமத்துடையதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவை நல்லடியார்களே அவ்வளவு பயங்கரமான நரகம் நரகத்துக்கும் அல்ல வாசல்களை வச்சிருக்கிறான் லஹா சபஅத்து அபுவாப் லிகுல்லி பாபின் மின்ஹு ஜுஸ்உம் மக்சூம் ஏழு வாயல்கள் இருக்குது எந்த வாசலால நரகவாதிகள் போவாங்கன்னு தெரியா அல்லாஹ் பங்கு பிரிச்சு வச்சிருக்கிறான் நரகத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஐந்தாவது நரகம் சயீர் என்று சொல்லக்கூடிய நரகம் சூரத்துல் முல்க் சூரத்துல் முல்க் பேசுது وقالوا لو كنا نسمع ونعقل ما كنا في اصحاب السعير குர்ஆன் அல்லாஹ் பயான் செய்றான் தகாது தமையது மினல் கைல் குள்ளமா உள்கிய கூட்டம் கூட்டமாக இந்த நரகத்துக்கு போவாங்க கூட்டம் கூட்டமாக போவாங்க அந்த நேரம் நரகத்துக்கு பொறுப்பானவர் தான் மாலிக் அலைசலாம் இவர் வந்து விசாரிப்பார் அலம் நதீர் உங்களுக்கு யாரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யலையா உங்களுக்கு யாரும் இப்படி அட்வைஸ் பண்ணலையா இப்படி ஒரு நரகம் ஈக்கன்னு சொல்லி உபதேசம் செய்யலையா அந்த நேரம் தான் சொல்லுவாங்க எங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு தான் அந்த நேரம் நாங்க கேட்டிருந்தோம் என்றா நாங்க இந்த சயிர் என்ற நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோம் அந்த சயிர் என்ற நரகத்தை பத்தி உலமாக்கள் எழுதுறாங்க மூணாக அல்லாஹ் அந்த நரகத்தை வெடிக்க செய்வார் சுபகானந்தா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அதுக்கு அடுத்த நரகம் ஆறாவது நரகம் தான் லபா என்று சொல்லக்கூடிய நரகம் லபா சூரத்துல் மஆரிஜ்ல அல்லாஹ் சொல்றான் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனி وصاحبته واخيه وفصيلته التي تؤويه ومن في الارض جميعا ثم ينجي كلا انها لظى லவான்ற நரகம் இருக்குதே கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ஒரு ஆண்ல அல்லாஹ் சொல்றான் இந்த லபா என்ற நரகத்துடைய வேலை என்ன தெரியுமா ஒரு மனுஷனை தூக்கி உள்ளுக்கு போட்டா முதலாவது செய்யற வேலை என்ன தெரியுமா அவனுடைய தலையுடைய சதே கலட்டும் எங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியுமா இது கற்பனை கதை அல்ல இது சும்மா நாங்க நினைச்சு பேசுற விஷயம் அல்ல பயான் செய்யறான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறான் இந்த மாதிரி நரகம் இருக்குது இந்த லபா என்ற நரகத்துக்கு போகாம இருக்க தியாமத்துடைய நாள் பாவியான ஒரு மனிதன் வருவான் முஜிரிம் பாவம் செஞ்சொத்தன் வந்து சொல்லுவான் யா அல்லா யா அல்லா இந்த லபா என்ற நரகத்துக்கு நீ என்னைய தூக்கி போடாத எனக்கு பகரமாக எனக்கு பதிலாக வசாஹிபதி நான் என்னுடைய மனைவியை தூக்கி தாரன்யா அல்லா சுபஹான் யாருக்காக வேண்டி அப்பா பஜார்ல கஷ்டப்படுறோம் யாருக்காக வேண்டி இரவு பகல் பார்க்காம உழைக்கிறோம் ஏன் மனைவியை நான் தாரன்னதாக்கு என்னைய தூக்கி நீ போட்டுடாத என்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளை தாரன் என்னுடைய மகளை தாரன் இது எல்லாத்தையுமே ஒடுங்கோ ஒமன் பில் அருளி ஜமியா முழு துனியாவே தாரன் யா அல்லா மட்டும் நீ விட்டுடு சும்மை ஒன்றி அவன் தப்போனும் என்றதுக்கு முழு துனியாவும் காரேங்குவார் ஆனாலும் அல்லா என்ன சொல்லுவான் கல்லா அது ஒரு நாளும் நடக்காது அது ஒரு நாளும் நடக்காது அந்த நேரம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இது ஆறாவது நரகம் ஏழாவது கடைசி நரகம் தான் அதிபயங்கரமான ஒரு நரகம் தான் சகர் என்று சொல்லக்கூடிய நரகம் ஒரு ஆண்ல சூரத்துள் முத்தசிர் பேசுது சஉஸ்லீஹி சகர் وما أدراك ما سقر لا تبقي ولا تذر الله أكبر لواحة للبصر عليها تسعة عشر கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த சக்கர் என்று செல்லக்கூடிய நரகத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான் இந்த சக்கர் என்ற நரகத்துல ஒரு மனிதனை தூக்கி வீசினான் என்றா லா துபுத்தி வலா தொடர் அவன் அட்ரஸும் இல்லாம பேசி அவனை போட்ட இடமும் இறங்காது எட்ரஸும் இல்லாம போகும் அப்படியான நரகம் தான் சக்கர் இந்த சக்கர்ல தான் கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரியும் ஜபானியாக்கள் என்று மலக்குமார்கள் இருக்கிறார் ஜபானியாக்கள் தான் நரகத்தை ரன் பண்றவங்க இந்த ரன் பண்ணக்கூடிய ஜபானியாக்கள் பத்தொன்பது பேர் இந்த பத்தொன்பது பேர் தான் ஏழு நரகத்துக்கும் பொறுப்பானவங்க இந்த பத்தொன்பது பேரும் இருக்கிற நரகம் தான் சக்கர் அலைஹா திஸ்த பத்தொன்பது பேரும் இருப்பாங்க அந்த நேரத்தில் இந்த ஆயத்தை அல்ல இறக்கின உடனே அந்த காலத்துல இருந்த ஆகப்பெரிய ஒரு பயில்வான் எங்கட பாசையில செல்லணும் என்றா ஆகப்பெரிய சண்டியன் பயில்வான் ஒத்தன் சொன்னானாம் பத்தொன்பது மலக்கு மாற அல்லா சக்கர்ல வச்சிருக்கிறானா அதுல பத்து பேரை நான் ஹேண்டில் பண்ணுவேன் மத்த ஒன்பது பேரை அவளுக்கு ஹேண்டில் பண்ண இயலுமா சுபகானம்லாம் அவன் ஏன் அப்படி செல்றான் என்ற எந்த அளவுக்கு பலமானவன் என்றா ஒரு மாட்டை அறுத்து போட்டு தோலை உரிக்க சொன்னா தோலை உரிப்பான் அவனுடைய உடம்பு சும்பாது அந்த அளவுக்கு பலசாலி அவன் சொல்றான் பத்து பேரை நான் பார்க்கிறேன் சபானியாக்கல்ல ஒன்பது பேர் அவங்களுக்கு பார்க்க முடியுமா இவன் சொன்னதுக்கு அல்லா ரிப்ளை கொடுக்கிறான் அதே சூறால சூரத்தில் முத்தம் இல்ல கல்லாவல் கமர் ஒல்லை அதுபர் والصبح إذا أسفر إنها لإحدى القبر அல்லாஹ் ரிப்ளை கொடுக்கிறான் சந்திரனின் மீது சத்தியமாக செல்றன் நான் இரவுடைய மேலும் சத்தியமாக செல்றன் அதிகாலையின் மீது சத்தியமாக செல்றன் நீங்க நினைக்கிறத போற சக்கர் இல்ல நீங்க நினைக்கிறத போற அந்த நரகம் இல்ல ரொம்ப பயங்கரமானது செல்றது எங்களோட கடமை நாங்க செல்றத செல்றோம் எடுத்து நடக்கிறேன்னா நடங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வேலையை பாருங்க சொந்தமா அவங்களுக்கு விருப்பம் என்ன செய்யும் விளையாட்டி விட்டு வேலையை பாருங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லது யார்களே நான் ஏன் இந்த ஏழு நரகத்தை பத்தியும் சுருக்கமாக சரி சொல்றேன் என்றா இப்படியான விஷயங்கள் இருக்குது என்று சொன்னாதான் அதை விட்டு பாதுகாப்பு செய்து வெறுமனே நாங்க கேட்கறதுவா என்ன நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கோ ஏழு வகையான நரகங்கள் இந்த ஏழு வகையான நரகத்தை விட்டும் எனக்கு பாதுகாப்பு தந்துடு அதுதான் ஒவ்வொரு மசிதுகள்லையும் பாருங்க இமாம் தொழுவிக்கிறதுக்கு முன்னுக்கே சில நேரங்கள்ல போட்டு இருப்பாங்க நீங்க ஒவ்வொரு நாளும் மகரிபுக்கு பின்னால ஒவ்வொரு நாளும் சுபாக்கு பின்னால நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க அல்லாஹும்மா அஜிர்னா மினன்னார் அல்லாஹும்மா அஜிர்னா மினன்னார் ஒரு தடவை கேட்கலாம் ஏழு தடவை கேளுங்க ஏழு நரகத்தை விட்டும் பாதுகாப்பு ஆனா அந்த துவாவும் சர்வ சாதாரணமாக போயிடுச்சு ஆமீன் ஆமீன் ஆமீன் ஆமீன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இதனுடைய பக்க விளைவு என்ன என்று தெரியாம பாவம் செய்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே குரான் இருக்கிறே குரான் சும்மா சில விஷயங்களை செல்லாது சும்மா சில விஷயங்களை செல்லாது குரான்ல மூணு ஆயத்துக்கள் இருக்குது மூணு ஆயத்து இந்த மூணு ஆயத்தை ஒரு மனிதன் விளங்கினா அவனுக்கு நரகம் பிடிக்கன்னு விளங்கிடும் அதுல முதலாவது ஆயத்தான் சூரத்து நபருடைய ஆயத் பபூ பலன் நசீதக்கும் இல்ல ஆதாபா கையாமத்துடைய நாள் ஒரு மனுஷன் அல்ல நெருப்புல போட்டு பொசுக்கக்கூடிய நேரம் அவன் கத்துவான் யா அல்லா வேதனை தாங்க முடியாது என்னை இந்த நரகத்துல இருந்து வெளியாக்க என்று கத்துவான் ஆனாலும் அல்லா சொல்றது என்ன தெரியுமா பதுகூ நல்ல அனுபவி நல்ல அனுபவி நீ கெஞ்ச கெஞ்ச உன்னுடைய தண்ட கூடும் தண்டனை கூடுமே தவிர குறையாது ஒரு மனுஷன் நெருப்புல பத்துறான் அவனை பார்த்த உனக்கு இது போதா நீ இன்னும் இன்னும் இன்னும் பார்த்தோம் அப்படி சென்ன எப்படி துனியால் அப்படி சென்ன எப்படி இது நாங்க துனியால செல் மனுஷன் செல்ற அல்ல கையாமத்துடைய நாள் அல்லாஹ் செல்லுவான் அதுக்கு பின்னால் அல்லா குரான்ல சில குள்ளமா நபிஜத் ஜுலூதுகும் பத்தல் நாகும் ஜுலூதன் அதாப் ஒரு தோல் பத்து முடிய போக்களை இன்னும் ஒரு தோல் பொருத்தப்படும் ஒரு தோல் பத்து முடிய போக்களை இன்னும் ஒரு தோல் பொருத்தப்படும் அல்லா சொல்ற தோல் பத்தி முடிய முன்னைக்கு அடுத்த தோலே அந்த வேதனையை தொடர்ச்சியா நாங்க உங்களுக்கு காட்டணும் சுபகானம்லா அல்லாவின் நல்லடியார்களே மூணாவது ஆயத்து ஊதுறதுக்கு முன்னால கடைசியாக இந்த சம்பவத்தை தெளி முடிச்சு கொள்ற மூணாவது ஆயத்திற்கு ரொம்ப பயங்கரமான ஆயத்து இந்த ஆயத்தை ஒரு மனிதன் சின்னாவே தாங்க மாட்டோம் இந்த வார்த்தை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பரால் இதை சொல்றதுக்கு முன்னால கியாமத்துடைய நாள் அல்லாஹுத்தால நரகவாதிகள் எல்லாத்தையும் கூப்பிடுவான் நரகவாதிகளை நரகத்துடைய விளிம்புல நிப்பாட்டுவார் முதலாவது நரகவாதிகள்ல இருக்கிறது யாரு தெரியுமா எங்களுக்கு தெரியும் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவளுடைய பெரிய பாபு பாலி இவர்தான் முதலாவதாக நிற்பார் சகாபாக்கள் கேட்டாங்க யார சூழல்லாம் யார சூழல்லாம் உங்களோட பெரிய பல விஷயத்த உங்களுக்கு சரி கொஞ்சம் சிபாரிசு செய்யலுமே அவருடைய நரகத்துடைய வேதனையை குறைக்கலுமே நபிசல்லாஹூ அலைவசல்லம் சொன்னாங்க என்னுடைய தோழர்களே நான் அல்லாவிடத்துல சொல்லிதான் நீக்கிறேன் நான் அல்லாவிடத்துல சிபாரிசு செஞ்சிருக்கிறேன் அல்லா அபு தாலிபுடைய வேதனையை குறைச்சிதான் நீக்கிறான் கேக்குறாங்க என்ன வேதனை அவருக்கு என்ன தண்டனை சொன்னாங்க ஆகவும் நரகத்துல ஆக குறைஞ்ச தண்டனை இதை விட குறைஞ்ச தண்டனை எந்த நரகாதிக்கும் கொடுக்கறல்ல ஆக குறைஞ்ச தண்டனை நெருப்பாலான ஒரு செருப்பு அணிவிக்கப்படும் அவ்வளவுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய செருப்புக்கு நெருப்பு பிடிச்சா போடுவோமா நரகத்தில் ஒரு செருப்பு தான் ஆனா அந்த செருப்பை செஞ்சது நெருப்பால அதுதான் அபு தாலிபுக்கு அணிவிக்கப்படும் அதை உடுத்த உடனே உலமாக்கள் செல்றாங்க அப்படியே மூளை உருகி கொட்ட ஆரம்பிச்சிடும் இத கண்ட உடனே நரகவாதிகள் அழுவாங்க அழுது அழுது அழுது கண்ணீரும் முடிஞ்சிடும் அதுக்கு பின்னால ரத்தம் கொட்ட ஆரம்பிக்கும் ரத்தமும் முடிஞ்சிடும் சீல் வடி ஆரம்பிக்கும் கண்ணால சீலும் முடிஞ்சிலும் ஆனாலும் அல்லாவுடைய உள்ளத்துல இறக்கம் வரும் ஏன் அல்லா ரஹ்மான் என்றது துனியாலதான் கையாமத்துல ரஹீம் நல்லவங்களுக்கு மட்டும்தான் இறக்கம் காட்டுவான் நரகவாதிகளுக்கு இறக்கம் காட்ட மாட்டான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இவ்வளவு அழுத அழுந்தும் ஒரு மனுஷனுடைய தௌபாவ் அல்ல கையாமத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றா அடே கண்ணால சீல் சீல்வடிஞ்சும் அழுவை ஏற்றுக்கொள்றா தௌபையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றா அல்லாஹுவே சொல்றான் துனியால ஏண்ட பயத்துல எனக்கிட்ட ஒரு கொசியுடைய தலையுடைய அளவு நீ கண்ணீர் வடித்தா உன முழு பாவத்தை நான் மன்னிக்க தயார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ரப்புல இஸ்ஸல்லா இறக்கம் உள்ளவன் கடைசியா இந்த ஆயத்தை சொல்லுவான் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நரகவாதிகளும் அந்த நரகத்துல போட்டு வேதனை செய்யக்கூடிய நேரம் கத்துவாங்க يا الله ربنا اخرجنا منها فان عدنا فانا ظالمون يا الله நரகத்துடைய வேதனை தாங்கே நாம் இருக்குது எங்களை இதுல இருந்து வெளியாக்கு சொல்லுவான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் قال استووا நாசமே போகும் ولا பேச மட்டும் வந்துடவான் அல்லாஹ் இது யார் சொல்ற வார்த்தை இது நான் சொல்லல குரான்ல அல்லா சொல்றான் நாசமாக வைத்துடுவோம் நீங்க சிறுமப்பட்டு வைத்துடுவோம் ஆனா பேச வரவாரும் கியாமத்தான் அல்ல ஒத்தண்டு தௌபாவையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த சுருக்கமான வாழ்க்கையில அல்லாஹ் எதிர்பார்க்கிற என்ன விஷயம் என்றா சுருக்கமாக செல்லணும் என்றா அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யாம ஒரு மனிதன் வாழணும் நபியுடைய வாழ்க்கை வழிமுறை தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த சுருக்கமான வாழ்க்கையில அல்லாஹுக்கு சுபகான எந்த முறையில ஒவ்வொரு மனிதனையுமே வாழுமாறு சொல்லிருக்கிறானோ அந்த முறையில வாழ்ந்து இந்த உலகத்திலும் சரி கயாமத்துடைய நாளிலும் சரி அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹால எல்லாத்தையும் சேர்த்துக் கொள்வானாக யாதங்களுடைய எங்களுடைய பாவங்களை மன்னிச்சுடுவாயாக குற்றம் குறைகளை மன்னிச்சுடுவாயாக அறிந்து மறியாமல் செய்ய தவறுகளை மன்னிச்சுடுவாயாக நிச்சயமாக நாங்கள் பாவிகள் யா அல்லா உன்னிடத்துல கையேந்த தகுதி இல்லாத ஒரு கூட்டம் யா அல்லா நீயும் கொடுக்க ரொம்ப தகுதியானவன் யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லா எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லா எத்தனையோ பெற்றோர்கள் கபராளிகளை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க யா அல்லா இந்த கபர்களை விசாலமாக்கி வச்சிடுவாயாக சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கி வச்சிருவாயாக நரகத்துடைய படுகுழி ஆக்காதிருப்பாயாக எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக லா இலாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற களிமாவோடு எங்களுடைய ரோஸ்களை கைப்பற்றிடுவாயாக அனில்